நூலோடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோழகலீலை நீரம்பி சொற்பொருள் தேடிட வஞ்ச சுகமேலாமரவாழ்வுரம் தீ காசது வாரிமை ஞானத்தவம் சற்று அருளாதோ முருகா பாலனவீதுமதான் முக செம்போ பாலனை போத பராதன கண்ட பாரிய மாருதி போர்மிசை கொண்ட அகிலம் பாடுபொள் பூக்கமலாவிய இந்த சீரலை வாரி நகர் தேவிய கந்த பெருமா